இத்தாரடிக்குள் மகிழ்வித்தாய் முறை கழுது கேவி கிடந்து மடி மீதி தாந்தடிக தத்தா கரத்ததனையிட்டு தெருத்தலையில் ஓடி திரிந்து நவ கோடி பிரபந்தத்தால் இச்சீர் பயிற்ற வயதெட்டோடு எட்டு வர வார குடல் பயில் போல பெரும்பெயர்கள் உடன் உறவாகி இக்கார் சரத்து மதனுக்கே இழைத்து வெகுவாக கலம்ப வகை பாடி முழுகிவிட்ட முறை தொழிலை மூழ்கி கிடந்து வயலாகி தொலைந்து சில பிடியது மூடி சத்தான புத்தியது கெட்டே கிடக்க நமனோடி தொடர்ந்து கையிலாடி தொழும் பொழுது பெற்றோர்கள் சுற்றி அழ உற்றாக வெட்ட ஊரு கடங்கள் கால கடந்த உயிர் காதிவத்து மயறி தாங்கிதி படியின் ஓலை பழம்படி நாளின் பாவப்பறைகள் கொட்டாவை சுடலையே சடம் பெரிது நேர புழுந்தமை கிட்டே எனக்குதேரி பட்டார் என தழுவி நீதி படிந்து வீடு பாச தகந்துள்ளது சப்போ தகப்பதும முற்றி தமிழ் கவிதை பேசி பணிந்துருங்க தேசத்தை இன்று தர இனி வர தேரும் தித்தா தீத்தி கொடுத்த தனத்த குதத்தாத தனத்த தனத்தா தீரத்த செல்லடி கட்டித்த கிடக்கட கிடக்கம் குபு குபுக்கு தோத கலந்த நக தூங்கு கீழன ஒரு மயில் கிட்டீரதத்த சுர பட்டே விழ பொருது நீரை தொடங்கு வர ஏழை பிளந்து வரு சித்தா பழத்த மர தத்தா குரத்தி முளை மீதி புலந்து சுகலீலை கதம்ப மாறி சுத்தா ஈர்ப்பித்தானுரித்த குரடியே சத்தியலங்கையில் ஆதிக்கமுன்றதொரு முட்டாளர்கத்தாலை அலக்கமல முற்ற அலத்திருவை பாகி புலந்தரகுதா மது கருணை உச்சே மறைக்கடைகளோ நித்தெறிந்து தமிழ் ஜோதி தலங்கள் அணியத்தா பரத்தை அறிவித்தாவி சுற்றுமோனியாகி பிரபந்த மணி வெறுக்கம் தமைந்த புயவக்கா மறுப்புழுகு முட்டா திருப்பழனி வாழ்வு புகுந்தடியராவிக்குள் நின்று நதி மறு பெருமானே